வணக்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் பேரறிஞர் தர்மபுரம் திரு பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சி இன்றைய தினம் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடத்தப்பெறும் இதற்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனமுர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை திருவாளர் சிவ கா சங்கரன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பிப்பார்கள் வாழ்வாக நமச்சிவாய வாழ்க நாதம் தமிழ் நான் பல இடத்தில் பல தடவை செய்திருக்கிறேன் தேவாரத்துல ஞான சம்பந்தருடைய பகுதிகள் திருநாவுக்கரசருடைய பகுதிகள் சுந்தரருடைய பகுதிகள் நாம் நினைவுக்கு கொண்டு வந்தோம் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிவிட்டேன் என்று நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்களும் நாங்களும் நானும் பங்கு போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ நான் திருவாசகம் நான் திருவாசகத்திலிருந்து ஒரு தொகுப்பு தான் பாடி காட்டுவது என்று நான் முதல் எண்ணியிருந்தேன் அப்புறம் என்னமோ திருவருள் ஒரு உணர்ச்சி எனக்கு திருவாசகம் முழுதையும் பாடி காட்டினால் என்ன என்று நான் எண்ணினேன் நண்பர் ராமையா அவர்களிடம் சொன்னேன் உங்கள் நிகழ்ச்சி நீங்க செய்து விடுங்கள் அப்படின்னு எனக்கு அனுமதி தந்து விட்டார் இங்க நாலரை மணி நேரம் நமக்கு முடியாதானதுனால நான் பன்னிரண்டு மணி வரலையும் நமக்கு இந்த நிகழ்ச்சி அல்லவா பன்னிரண்டரை மணி வரலையும் நீட்டிக் கொள்ளலாம் என்று எண்ணம் அதுவரையிலும் இந்த திருவாசகம் எவ்வளவு போகிறதோ அத்தோடு நாம் நிறுத்திவிட்டு அடுத்த மாதம் எங்கே விடப்பட்டதோ அங்கிருந்து தொடங்கி நாம் பாடுவோம் அடுத்த மாதம் முதிர்ந்து விட்டால் சரி இல்லையே அதுக்கு அடுத்தமாக அங்கிருந்து தொடங்கி இது முடித்து விடுவோம் திருவாசகம் முழுதும் இந்த தமிழிசை சங்கத்திலே நீங்களும் நானும் பங்கு போட்டு இதனை படித்துக் கொண்டோம் என்ற ஒரு நன்மை இருக்கட்டும் என்று நான் எண்ணினேன் நீங்களும் அதனை வரவேற்றிருப்பீர்கள் அதனால்தான் கை கட்டியிருக்கீங்க அதனால இப்ப நாம திருவாசகம் முழுதும் எண்ணி பார்ப்போம் அல்லவா நீங்கள் வீட்டிலே படித்து பார்த்திருப்பீங்க இங்க கொஞ்சம் இசையோடு கேட்டு பார்த்துருங்க என்பதற்காகத்தான் உங்களிடம் முதலே சொல்லுகிறேன் இப்போ நான் அதை தொடங்குகிறேன் திருவருள் துணை இருக்கும் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் செய்கடல்கள் வெல்வ இதுல ராகங்கள் மிகுதியாக நான் பாட மாட்டேன் சொற்கள் தான் நெடுக வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குய்வார் உள்மகளும் கோன்கடல்கள் வெல்க சிறங்குய்வார் உங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலரடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதனான் கண்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்ட எழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெருஞ்சே பொல்லா வினையே புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நிந்தயித்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேன் உய்யையன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யோ விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய கலவந்தருளி மெஞ்ஞானமாகி விழுகின்ற மிச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கும் அளவு இறுதி இல்ல அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் தொடும்பில் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நனியானே மாற்றம் மனங்கடிகன் என்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் போல பிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கைத்தால் கட்டி புறந்தோல் போர்த்துங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்து மஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தார் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி கடல்கள் காட்டி ஞாயிற்கடையா கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசத்த தோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாதிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒடிக்கும் ஒடியானே நீராய் உருக்கி என் அருவிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உண்டானே அன்பருக்கன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தன்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வோர் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்விலா புண்ணியனே காக்குமின் காவலனே காண்பரிய வேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்களப்ப ஆத்தேனியம் ஐயா அருணேயோ என்றன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்துவினை பிறவிதாராமே கள்ளப்புறக் குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானேயோ என்று சொல்லத் தெரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து திருத்து நம பார்வதி பதையே திருவாசகத்திலே இந்த சிவபுராணம் மாணிக்க வாசகர் முதலிலே பாடவில்லை என்று ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது ஆராய போனால் எதுவுமே சில வேளையில் தப்பா போயிடும் ஆனா அந்த திருவாசகத்தை தொகுத்த பெரியவர்கள் நல்ல புட்சாலித்தனமா தொகுத்திருக்கிறார்கள் என்று என்னுடைய எண்ணம் என்ன பண்ணியிருக்கிறார்கள் நான்கு அகவல் இருக்கிறது இந்த நான்கு அகவல் தொண்ணூத்தஞ்சு அடி நூத்துக்கு மேன்ற அடிகள் இருக்கிறதுனால இந்த பெரும்பகுதி இருக்கிறத முதலிலே வைத்திருக்கிறார்கள் புத்தாத்தனமா பண்ணிருக்கான் இந்த நோட்டு எடுக்கிறவன் என்ன பண்றான் ஆயிரம் ரூபாய் நோட்டை எல்லாம் ஒரு பக்கமா எடுக்கிறான் ஐநூறு ரூபாய் நோட்டெல்லாம் ஒரு பக்கமா எடுக்கிறான் நூறு ரூபாய் நோட்டை ஒரு பக்கம் எடுக்கிறான் இல்லையா அதை நம்ம பாக்குறோம் இல்லையா அதே மாதிரி இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த அகவல் பூரா முதல்ல அமைத்து விட்டார்கள் நல்ல தொகுப்பு தானே அதுக்கு அடுத்த பகுதி வருது என்ன பண்றது கேட்டீங்கன்னாக்கா சதகம் என்று வருகிறது நூறு பாட்டு அது இது அகவல் அது நூறு பாட்டு அடுத்தது அதை அடுத்தது வைத்திருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீச்சல் விட்டுனப்போ ஐம்பது பாட்டு அதுக்கு அடுத்தபடி வச்சிருக்கிறார்கள் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இருபது பாட்டா வர்றதெல்லாம் ஒரு தொகுப்பா வச்சுட்டு அப்புறம் பத்து பாட்டா வர்றதெல்லாம் ஒரு தொகுப்பாக வைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்பு நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த நூறு ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு அப்புறம் இருபது பத்து அஞ்சு அப்படி அப்படி அடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி இது வைத்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கிட்ட நம்ம போக வேண்டாம் இது முதல்ல பண்ணாரா ரெண்டாவது பண்ணாரு நமக்கு வேண்டாம் குழந்தைய தூக்கி முத்தம் கொடுப்போம் அதுக்கு நரம்பு சரியாக ஓடுதா இல்லையாங்கிறதெல்லாம் டாக்டர் பாத்துக்குவான் இல்லையா ஆமா ஆக திருவாசகத்தை படித்து திருவருளை நாம் பெற்று விடுவோம் என்ற நான் விட்டுறேன் இப்ப திருவாசகத்தை பாடிய அருளி செய்த வாத ஊரர் திருவாத ஊர் என்ற ஊர்ல பிறந்தவர் வாயு பகவான் பூசை செய்த ஊர் அது இப்ப இந்த வாதம் இழுத்து சொல்றாங்கல்ல வாய்வு தானே வாய்வு வாய்வு தொந்தரவு தானே அது அதனால இல்லையா ஆமா அதனாலதான் உருளைக்கிழங்கு நிறைய திங்காத கிழங்கு வகையில் நிறைய திங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆக வாயு பகவான் பூசை செய்த ஊர் திருவாக ஊர் மதுரைக்கு அருகாமையில் இருக்கிறது அது என்பது மாத்திரம் ஒரு அப்பப்ப நான் சில குறிப்புகள் மாணிக்க வாசகரை பற்றி உங்களுக்கு நினைவூட்டுறேன் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிவிட போறது இல்லை ஆமா அடுத்தது இது சிவபுராணம் என்பது முதல்ல அடுத்தது கீர்த்தி திருவகவல் என்று காணப்படுகிறது அதனை நாம் இப்ப பாடி பார்ப்போம் பிள்ளை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பைந்தனாகி எண்ணில் பல்குணம் எழுவர விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணுமா மலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்து நிதருளி நல்லாடோடு நயப்புற எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னடும் எஞ்சாதி இண்டம் என்னருள் விளைத்தும் கிராத வேடமொடு குஞ்சுகவாயவள் விராவு பொங்கி நற்றடம் படிந்தும் கேவேடராகி படுத்தும் மாவேட்டாகி ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்று ஐமுகங்களார் பணித்தருளியும் நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்த மில்லாரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறுருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடையை தன் இப்புவனியை உய்ய ஊருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையைக் கொண்டு குடநாடவன் மிசை தான் எழுந்தருளியும் வேலம்புத்தூர் விட்டேரருளி கோலம் ஒலிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பண மகனி சாந்தம் புத்தூர் விற்புருவேடற்கு இந்த விளைவும் மொக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியோடு அளவறி உண்ணான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் மாணிக்க வாசனுடைய வாழ்க்கையில வருகிற ஒரு பகுதி இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமா நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது பெறாது பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப துண்டு சோதி தோற்றிய தொன்மையும் ஆ அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திரஞாலம் காட்டியல் மதுரை பெருநகன் மாநகரிலிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் இதுவும் மாணிக்கவாசர் சரித்திரத்தில் வருகிற பகுதி இல்லையா ஆமா ஆண்டவன் குதிரை சேவகனாக வந்தான் குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பருகும் அந்த பிட்டு வாணிச்சுக்காக இவனே ஆளா வந்து அவளுக்காக ஆள் என்று வந்தான் இந்த பிட்டு திங்கறதுக்கு வந்தான் ஐயா கடவுளே கடவுள் அவளுடைய அன்பு எங்க இருக்கிறது இல்லையா பிட்டு வாணிச்சுக்காக வந்தான் ஆங்கது தன்னில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பருதும் உத்தர கோதமங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவடனதை பொறிந்திருந்தருளி பூவனமேனி தோட்டி காட்டிய தொன்மையும் வாதவூரில் வந்திரிதருளி பாதச்சிலம்பொறி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியிற் கரந்த கண்டமும் பூவலம் அதனில் பொருந்திரிதருளி பாவநாசமாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் விருந்திரனாகி வெண்காடவனில் குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கையும் பட்டமங்கையற்பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளியதுவும் வேடுவனாகி வேண்டூரு கொண்டு காடது தண்ணீர் கரந்த கள்ளமும் மெய்க்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவனாகிய தன்மையும் ஓரியூரில் உகந்தினி தருளி பாரிரும் பாலகனாகிய பருகும் பாண்டூர் தன்னில் இண்டையிருந்தும் தேவூர் சென்று தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனவர் சோரை திருவாரூரின் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்தகப்பரிசும் பரிசும் திருடை மருதூர்ல இரண்டு திருவடியையும் மாணிக்கவாசகருக்கு சூட்டினார் என்று ஒரு வரலாறு உண்டு அதத்தான் சுவாமி நினைப்பு நினைப்பு கொள்றார் சுவாமி இடைமருதனில் ஈண்ட இருந்து படிமப்பாரும் வைத்த பரிசும் ஏகம்பத்து நியல்வாயிருந்து பாகம்பெண்ணோடாயின பரிசும் திருவாஞ்சியத்து சீர்வர இருந்து மறுவார் குடலியோடு மகிழ்ந்த வண்ணமும் சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பலவர காட்டிய பருகும் கடம்பூர் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழியது காட்டியும் ஐயார் ஐயாரவனு சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கடுமதர் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குண்டதில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பலருடையும் குற்றாலத்துக்குரியாயிருந்தும் அந்தவில் பெருமை அடலூரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருடி எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து தானேயாகிய தயாபரன் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர்பாலையுள் சுந்தரத் தன்மையோடு துதைந்திருந்தருளியும் மந்திர மாமரை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளை அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தம்மே ஆறாருளியும் மாதிற்கூருடைய மாப்பெருங்கருணையன் நாதப் பெரும்பரை நவின்று கழங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மூலமாகிய மும்மலமருக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காவலனாகி கடுநீர் மாலை ஏழுடைக்காக எழில் அரியோடு பிரமர்க்கு அளவுரியாதவன் பரிமா விண்மிசை பயின்ற வண்ணமும் மீண்டு வார வழி அருள் புரிபவன் பாண்டிய நாடே பழம்பதியாகவும் அத்திசை அடியரை பரம்பரத்து உயிர்ப்பவன் உத்தர கோதமங்கையூராகவும் ஆதிமூர்த்திகற்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்பபூதி அருளிய பெருமை அருண்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனே நலமலி தில்லையுள் கோலமார்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை ஈங்கெடுத்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெருங்கடியவர் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்தவந்தில இல்லாதார் எரியற் மானதுவாகி மயக்கமெய்தியும் பூதல முதலி புரண்டு விழுந்தலறியும் கால்விசை தோடி கடல் முகமண்டி நாதநாத என்று அழுது அறத்தி பாகம் எய்தினர் பாகம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரமநாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் இயங்கவும் எழில்வரும் இமயத்து இயல்புடைய அம்மன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடந்தவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் எண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிதருடன் ஒரிதரு கையிலே உயர்கிழவோனே ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே தம்போ தங்கர மகாதேவா தம்போ தங்கர மகாதேவா தம்போ தங்கர மகாதேவா தம்போ தங்கர மகாதேவா தம்போ தங்கர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர நம பார்வதி அடுத்த பகுதி திரு அண்ட பகுதி என்று இருக்கிறது இதற்கெல்லாம் பொருள் சொல்ல பொருள் சொல்லக்கூடாது என்று ஒரு நியதி உண்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை ஒரு பெரிய பணக்காரர் திருவாசகத்திற்கு பொருள் எழுதி கொடுங்கன்னு சொன்னாராம் கேட்டுக்கிட்டு பேசாம இருந்துட்டார் அந்த பணக்காரர் வண்டியில தினந்தோறும் திருச்சியில இருந்து திருவானைக்கா போய் ஜம்புகேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு வர்ற வழக்கம் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு அந்த பணக்காரர் இந்த வண்டியில போவார் இப்பெல்லாம் கார் இல்லாத சமயம் இந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது காவேரி பாலத்துல வண்டி வந்துகிட்டு இருந்துதான் இந்த பணக்காரர் கேட்டாராம் பிள்ளைவாட உங்களுக்கு திருவாசகத்துக்கு பொருள் எழுத்தோன்னே நீங்க எழுதவே இல்லை பதில் சொல்லுவேன்னாராம் இன்னும் ஒரு தடவை நீ சொன்னா நான் இறங்கி இந்த ஆத்திர விழுந்து நான் உயிரை விட்டுருவேன் தெரியுமா திருவாசகத்துக்கு பொதில் எழுது ஆறாலையும் முடியாது ஆமா அந்த சொல்ல விட்டுடுனாராம் நான் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளவாள் கிட்டத்தட்ட நாற்பது தலபுராணமும் என்னமோ எழுதியிருக்கிறார் அவர் அவ்வளவு பேர பேரறிவாளன் டாக்டர் அயிர்வாளுடைய குருநாதன் அவர் சொன்னாரா இன்னி ஒரு தடவை நீ வந்து திருவாசகத்துக்கு பொருள் எழுதுன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த இறங்கி இந்த ஆத்துல விழுந்து உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன அர்த்தம் திருவாசகத்து பொருள் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது என்பது அவருடைய கருத்து ஆனதுனாலே அடுத்தது பகுதி என்ற பகுதி நாம் ஓதி மகிழ்வோமாக அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு நோடி கோடியின் மேற்பட விரிந்தன இந்நுழை கதிரின் துன்னணுப்புறைய சிறியமாக பெரியோன்றெறியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேருடியும் நீக்கமும் நிலையும் சூக்கமுடு தூலத்து சூறை மாறுதத்தேறியது வழியில் பெயர்க்கும் உலகம் முழுவதும் படைப்போர் படைக்கும் படையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புறையும் கிடவோன் நாடொரும் அருக்கலில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் பிந்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலில் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனப்பல கோடி எனப்பல பிறவும் அனைத்தனை தவையில் அடைத்தோன் அகதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னே இல்லோன் தானே காண்க ஏன தொல்லியிரு அணிந்தோன் காண்க காண புரியுரி அறையோன் காண்க நீட்டோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி விரிபொழுமுழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மை இளையோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர் உணர் நான் உண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் ஒரு ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண் ஆண் அலி என்னும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருணலி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனையிற் சேவடி தெண்டினன் காண்க சிவனனை யானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த படங்கடலதுவே கருமாமுகில் கருமாமுகில் தோன்றி திருவார் பெருந்துறையில் வரை திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தக மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாடர விரிய வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடழித் தோன்றி வாழொளி எந்த எந்தம் பிறவி கோபம் மிகுத்து முரசறிந்து மாப்பெருங்கருணையின் மூழ்கி பூப்புரை அஞ்சலி அக்காந்தல் காட்ட எஞ்சாது இன்னருள் நுந்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தவிட்ட வரையுறக்கேத கூட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேச்சேரினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயிடை பருகி தடர்வோடும் அவப்பெருந்தாவும் நீங்க அது அசைந்தன ஆயிடைவான பேரியாற்றகவையின் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம் பந்தமாக்கரை பொருது அலைத்து இடித்து ஊழூள் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பரித்து எழுந்து உருவ அருள் நீர் ஒட்ட அறுவரை கந்தின் வான் சிறை கட்டி மட்டவிழ் குளவாய் கோலி நிறையில் மாப்புரை கரைதேர் வண்டுடை குளத்தில் மீக்கொள்ள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள் அன்பு வித்துட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அருந்தரன் மேகன் வாழ்க கரும்பண கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கரும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் கொள்வோன் வாழ்க சூடிடும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினற்கு ஆரவுது அளிப்போன் வாழ்க கூறிருட் கூத்தோடு குளிப்போன் வாழ்க பேரமை தோடி காதலன் வாழ்க ஏதிலற்கு ஏதிலியம் இறைவன் வாழ்க காதலுக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டி நம்பன் போற்றி விச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீத்தொடு தோற்ற வல்லோன் போற்றி நாட்டிதை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பர நெறி சொற்பதங்கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொண்ட மும்படான் கண்முதற் புலனார் காட்சியும் எல்லோன் விண்முதற் பூதம் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாட்டம் போல் உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்றமக்கு எளிவந்தருளி இன்று இன்று எனக்கு எளிவந்தருளி அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அலந்தனை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் மரகதக்குவான் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகம் சென்று தேடினற்கு ஒழித்தும் முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் அரைத்திறம் நோக்கி வருத்தினர்க்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கௌரி ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வானுதற் பெண்ணன ஒழித்தும் சேன்மையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவொழித்தும் பண்டே பயில்தொரும் இந்தே பயில்தொரும் ஒழிக்கும் சோரலை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பிணையலின் தாழ்தடையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடையன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒழிக்கும் தன்னேரில்லோன் தானேயான தன்மை எந்நேரனையோர் கேட்க வந்து எம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டியருளலும் உடைய அன்பு என்பு உருக ஓலமிட்டு கடலில் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாற விழுந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களி தேற்ற தடப்பெருமதத்தின் ஆத்தேனாக அவயவம் சுவை தரு கோற்றேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில்நகை எரியன் வெள்வித்து ஆங்கன் அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குழல் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவதறியேன் வாடி முறையோ கரியேன் நாயேன் தானென செய்தது தெரியேன் ஆவா செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடற் திரையை புரைவித்து உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயித்தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊன் தடை குரம்பை தோறும் நாய் உடலகத்தே குறும் குரம்பை கொண்டு இந்தே பாய்ச்சி நிரம்பிய அற்புதமா அமுததாரைகள் எப்பு துறைதொரும் இயற்றினன் உருகுவது உள்ளங்கொண்டு ஓர் உரு செய்தாங்கு என கல்லூராக்கை அமைத்தனன் உள்ளிய கண்ணல் கனி தேர் கடிதன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணைவான் தேன் கலக்க அருணொடு பராபமுது ஆக்கினன் பிரமன் மாலரியா பெற்றியோனே நம பார்வதி இந்த திருவாசகத்தை ஒரு நான் நாற்பது வருஷங்களுக்கு முந்தி திருவாசக முற்றோதல் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சேன் இந்த முற்றோதல்ங்கிற பேரையே நான் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எத்தனையோ ஊர்களில் இந்த திருவாசகத்தை ஒரே நாளில் அஞ்சு மணி நேரம் பாடி காட்டி விடுவேன் இப்படி எத்தனையோ ஊர்ல பாடி காட்டினேன் இந்த திருவாத ஊர்லயே போய் இதை பாடி காட்டினா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்து மாணிக்கவாசர் பிறந்த ஊராச்சே அங்க போய் அவர் சந்நிதியிலேயே கோயிலுக்கு பின்னால அவர் சந்நிதி இருக்கு திருவாரூர் கோயிலுக்கு பின்னால மேற்கு மேற்கு பிரகாரம் அவர் சந்நிதியிலேயே அவருக்கு எதுக்கவே போய் எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிவிட்டேன் இந்த கோயில் குறுக்கள் ஐயாவை கேட்டேன் மாணிக்கவாசனுடைய வரலாறு எனக்கு கொஞ்சம் தெரியும் புத்தகத்துல பாக்குறேன் இந்த புத்தகத்துல இல்லாத செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா புத்தகத்துல வராத செய்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த குறுக்களை கேட்டேன் தெரியும் அப்படின்னு சொன்ன சொல்லுங்கன்னு சொன்ன அவர் சொன்னாரு கோயில்ல பூஜை பண்றவங்க எல்லாம் சிவாச்சாரியார் குருக்கள் அல்லது சிவாச்சாரியார் இந்த பிராமணர்கள் கோயில்ல பூஜை பண்ண அனுமதி கிடையாது சில ஊர்களில் இருக்கிறது ஆனா அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம் ஆனா பெரும்பகுதி குருக்கள் அல்லது சிவாச்சாரியார் தான் பூசை பண்ணுவாங்க அவங்க தான் பூசை பண்ணணும்னு இருக்கு திருமூலர் கூட அதை பிராமணர்கள் பூசை பண்றதை ஏத்துக்கொள்ளல அதுக்கு ஒரு பாட்டை பாடி வச்சிருக்க அது வேண்டாம் விட்டுரு இந்த சிவாச்சாரியார் கேட்டேன் உங்களுக்கு தெரியும் மாணிக்கவாசர் வந்து பிராமணர் தானே ஆமாத்திய பிராமணர் அவங்க அப்பா இந்த கோயில்ல பரிசாரகராயிருந்தார் பரிச்சாரகர்னா அந்த மடப்பள்ளியில சாமிக்கு நிவேத்தியம் போடுறது பரிசாரகர் இந்த கோயிலுக்கு தண்ணி இண்டி கொடுக்கறது சுவாமிக்கு பருவிட்டத்தை வச்சு போடுறது அவங்களாம் சாமிக்கு அவசியம் பண்ண மாட்டாங்க சாமியை தொடவே மாட்டாங்க நைவேத்தியம் போட்டு கொடுக்கறது பருவிட்டத்தை துவைச்சு போடுறது தண்ணி தட்டி கொடுக்கறது அந்த அந்த வேலைகள் தானே தவிர சாமியை தீண்டுற வேலை அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு பரிசாரகன் அப்படின்னு பேரு அந்த வேலையில அவர் இருந்தாராம் யாரு மாணிக்கவாசகரோட தகப்பனர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குருக்கள் சொன்னாரு அந்த பரிச்சாரகரா இருந்தாரு அவருக்கு மாணிக்கவாத ஒரு தகப்பனார் சிவபாத சேகரன் என்று எனக்கு ஞாபகம் புத்தகங்கள்ல இல்ல ஆராய்ச்சியாளர்கள் சிவபாத சேகரன் தான் எனக்கு கொஞ்சம் சிவபாதங்கிறது ஒண்ணு அதுதாண்ட சேகரனா வேற ஒரு சொல்லா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் சரி பரவாயில்ல சம்பு பாதாச்சாரி ரைட்டு யார் சொன்னது கொண்டப்பன ரைட்டு ஆமா சம்பு பாதாச்சாரியார் பொருள் என்ன சம்பு சிவன் பாதம் அவனுடைய திருவடியை பேர அந்த பிரசாதத்தை கோயில்ல பரிச்சாரங்கனாக இருக்கிறவங்க மேளக்காரவங்க ஓதுவார் குருக்கள் எல்லாம் அந்த பிரசாரத்தை பிரசாதத்தை தான் சாப்பிடுவாங்க எல்லாம் கோயில்ல பிரசா பிரசாதம் எல்லாரும் சாப்பிடுறாப்புல போட்டாங்க எல்லாம் கோயில்ல போடுற பிரசாதம் எல்லாரும் சாப்பிடுறாப்புல பரமசிவனும் சாப்பிடுவான் பாமர மக்களும் சாப்பிடுவான் இன்னைக்கு பரமசிவன் மாத்திரம் தான் சாப்பிடுறான் அந்த பிரசாதத்தை நாமெல்லாம் சாப்பிடுறாப்புல இல்ல ஆமா அது வருத்தப்பட வேண்டிய விஷயத்துல ஒண்ணும் ஆமா கோயிலுக்கு செய்யறதை அவ்வளவு மட்டமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஆமா அது நம்ம வருத்த கோயில் பூசை கூட இன்னைக்கு என்ன பொறுத்தளவுல நான் சரியா நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன் நான் சில இடங்கள்ல அதை கண்டும் காணாமலும் வந்துருவேன் அதுக்காக நான் கோயில்ல ரொம்ப நாளையும் இருக்கவும் மாட்டேன் ஏன்னா அங்க இருக்க நடக்கிறத பார்த்தோம்னா வயத்தெரிச்சல் அதனால நான் என்ன பண்ண போவேன் பாடுவேன் ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு வெளியில வந்துருவேன் அதுக்கு மேல நாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு மனது பொறுக்காது அதனால வழி வந்துருவேன் சரி அது போட்டோம் ஆக அந்த பிரசாதத்தை இவர் சாப்பிட்டிருப்பார் யாரு சம்புபாதாச்சாரியார் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த ரத்தத்துல ஊறி பிறந்தவர் மாணிக்கவன் அதனாலதான் அவருக்கு அவள் அவ்வளவு சிவஞானம் இருந்தது என்று அந்த கோயில் குருக்கள் சொன்னார் அப்ப பிரசாதத்துக்கு எவ்வளவு மதிப்பு பாத்தீங்களா இல்லையா ஆமா என்பதை நாம் எண்ணிக்கொள்ள அந்த குருக்கள் சொன்னதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி விடுறேன் இது எந்த புஸ்தகத்திலையும் இல்லை நிர்வாக ஊர்ல பிறந்தார் என்பதுதான் இருக்கே தவிர அவருடைய தகப்பனார் பரிச்சாரகராக இருந்தார் என்று எந்த குறிப்பிலும் இல்லை ஆனா சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க சரி அடுத்து போற்றி திரு நான் ஏன் இந்த கிழிஞ்ச புஸ்தகத்தை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புஸ்த பன்னீர் திருமுறையும் தினந்தோறும் பூசை பண்ணுவேன் தினந்தோறும் படிப்பேன் அப்படி படிச்சு படிச்சு படிச்சு இது ஏழு ஏடா போயிடு எத்தனை தடவை நான் படிச்சிருக்கேன்னு இதுல ஒரு குறிப்பு வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு இருக்கிற வேலையில இருக்கிறதுல ஒரு நூறு தடவைக்கு மேல இந்த புத்தகத்தை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன் பாட்டத்தான் படிச்சிருக்கிறேன் பாட்டத்தான் படிச்சிருக்கே தவிர அதை உணர்வுல எனக்கு கொண்டு நான் இன்னைக்கு மாணிக்க வசூர் மாதிரியோ அல்லது இந்த பாட்டை நன்றாக படித்து பார்த்த வள்ளர் பெருமான் மாதிரியோ நான் ஆகல பாட்டை பாடுவதற்குத்தான் எனக்கு இந்த தகுதியை கொடுத்திருக்கான்னு தவிர வள்ளர் வள்ளர் பெருமான் சொல்லுவர் வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் ஒரு ஒரு தடவை முத்தியா செட்டியார் எதுக்கு பாடி வான்கலந்த மாணிக்க வாசகா என் வாசகத்தை நான் பாடுங்கால்னு சொன்னேன் அவ எந்திரிச்சுன்னு கலந்து விட்டுட்டே சாமிநாதான் நான் கலந்து பாடல அதனால கலந்த விட்டேன் என்பால் மிகவும் அன்புடையவர்கள் முத்தியாச்சிட்டியார் கடைசியில் அவர் இறந்து போனது போது என்னை யாரும் அழைக்கல நானே போனேன் பங்களாவுக்கு போய் தலைமாட்டில் நின்று அத்தனையும் சொல்லி சிவபுராணம் பூரா சொல்லிவிட்டு தான் இந்த வந்தேன் ஆமா என்பால் மிகுந்த அன்புடையவர்கள் முத்தியாச்சித்தார் எதுக்கு சொல்றேன் அந்த திருவாசகம் அது அப்படியே படிக்கிறதுனால அது ஏடு ஏடா கிழிஞ்சு போகுது தினந்தோறும் பூசை பண்ண புத்தகத்தை நான் படிக்கிறது தான் நல்லதே தவிர புதுசா புத்தகம் என்கிட்ட நிறைய இருக்கு திருவாசம் வச்சிருக்கேன் இன்னொன்னு கூட வச்சிருக்கேன் நண்பர் கேட்டார நீ வாங்கி பார்த்து நீ படியான்னு கொடுத்துட்டேன் இந்த கிழிஞ்ச புத்தகத்தை நான் படிக்க விரும்புறேன் என்ன தினந்தோறும் இது பூசை செய்த புத்தகம் இல்லவா ஆமா தான் நான் இதை வச்சுக்கிட்டு படிக்கிறேன் திருவாசகம் பூசை பண்ணா சிவபூசை செய்வதற்கு சமானம் என்று சொல்லுவார்கள் சிவபூசை செய்ய முடியாதவர்கள் இந்த திருவாசகத்தை எடுத்து வச்சு அது ரெண்டு பூ போட்டா திருவ சிவனை பூசை பண்ணது போல என்றும் சொல்லுவார்கள் மேல பார்ப்போம் அடுத்தது போற்றி திருவகவல் இதுல போற்றி போற்றி என்பது நிறைய வருவதனாலே போற்றி என்று வந்திருக்கிறது என்பதும் இதுல இன்னொன்னு சாமி சொல்றார் ஒரு மனிதன் இத்தனை கஷ்டத்திலே இந்த உடம்பை தாங்கி கொண்டிருக்கிறான் மாதாவினுடைய வயத்தில எத்தனை கட்டத்தை அனுபவிச்சிருந்து மறுபடியும் குழந்தையா பிறக்கிறான் பிறந்ததுக்கு அப்புறமா எத்தனை தவறுகள் இருந்து இவன் தப்பிக்கிறான் அதற்கப்புறம் சிவன் என்ன என்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்து அவன் போற்றி போந்தி என்று சொல்லுகிறான் இந்த பகுதி இவன் சொல்லிட்டு வர்றார் மிக அருமையான பகுதி இந்த போற்றி என்று என்னுடைய எண்ணம் நான் முகன் முதலாம் வானவர் தொழுதியட ஈரடியாலே மூல கலந்து நாற்று செய் முனிவரும் ஐம்புலன் மலர போற்றி செய்ய கதிரமுடி திருநடுமான் அன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரன் ஏனமாகி முன்கலந்து ஏழ்தலும் உருவ இடந்து பெண் எய்த்து ஊழி முதல்வ தய தய என்று வழுத்தியும் காணா மலரடியினைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுடப் பிறமில் மாதா உதரத்து ஒருமதி தாந்தியின் இருமையிற் பிழைத்தும் இருமதி வினை விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிரு பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டம் பிழைத்தும் ஒன்பதில் துவருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் இந்த குழந்தையும் கருவுல கட்டப்படுது இந்த தாயும் கட்டப்படுறாளாம் சாமி சொல்றாரு தக்க தக மதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரடை பிழைத்தும் இவ்வளவு கட்டத்தின் கீழ நமது தாய் நம்மளை பெற்று விட்டாள் நினைச்சு பாக்குறோமா நாம நினைச்சு பாக்குறோமா இல்லையே தாயை அடிக்கிறவங்க கூட உண்டல்லவா ஆமா நல்ல வேலையை நான் செய்யல அந்த வேலை ஆமா எங்க அப்பாவு என்னுடைய தாப்பனாரையோ தாயோ நான் ஒரு வார்த்தை கூட கடிந்து சொன்னதே கிடையாது ஆமா இது தெரியாமலேயே யாரெல்லாம் படிக்கிறதுக்கு முந்திய நான் அப்படி இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் சந்தோஷப்படுறேன் கடவுள் என்னை அப்படி காப்பாத்தினானே அப்படின்னு தக்க தசமதி தக்க தசமதி தாயோடு காண்படும் துக்க சாகர துயரடை பிழைக்கும் ஆண்டுகளோடு அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் இறைப்பெற பிழைக்கும் காலை மலமுடு கடும்பகர் பசி நிதி வேலை நித்திரை யாத்திரை பிழைக்கும் கருங்குடற் செவ்வாய் வெண்ணகை பார்வையில் ஒருங்கிய தாயில் நெருங்கிய மதத்து கச்சர நிமிர்ந்து தகுத்து முன்பழைத்து எய்கிடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈக்கிடை போகா இளமுனை மாதம் கூர்த்த நயனக் கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த கடிதனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லரை பிழைத்தும் நல்குற வென்னும் சொல்விடம் பிழைக்கும் புல்வரம்பாய பல துறை பிழைக்கும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முடிவில்லாததோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாட்கழும்பு ஏறினர் சுத்தம் என்னும் பல் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரத பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் கண்ட மார்க்கம் சுழித்தடித்தார்த்து உலோக ஆயதன் என்னும் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதிர்பெருமாயை பெருமாயை கூடவும் சூடவும் தப்பா வேதாம் பிடித்தது சரியா தடலது கண்ட மெழுகது போல தொழுது உள்ளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியேயாகி நல் இடையரா அன்பில் பசுமரத்து ஆணி அறைந்தாற் போல கசிவது பெருகி கடலம் அருகி அகங்குழைந்து அனுகூலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நாடது ஒழிந்து நாடவர் வழித்துறை போனதுமாக கோணுதல் என்று சதுரிழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரமாதிசயமாக கற்கா மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அருபரக் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை ஒருவரனாகி அருளிய பெருமையை ஒருவரனாகி அருளிய பெருமையை திருமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பது ஐந்தூருகி நெக்கு நெக்கு எங்கி அன்பெரும் ஆறு கரையது முரட நண்புணம் ஒன்றி நாத என்று அறத்தி உரை தடுமாறி உரோமம் சிரிப்ப கரமலர் முத்தித்து இருதயம் மலர கண்களி கூற நுந்துளி அரும்ப தாயாம்பிரை நாடரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி இடர்களுக்கு அப்புறமா இவன் சிவனை நினைத்து போற்றி என்று சொல்லுகிறான் சுவாமியினுடைய அனுபவம் அல்லது கற்பனை இல்லையா அனுபவம் தான் ரைட்டு தாயேயாகிய தாயேயாகி வளர்த்தலை போற்றி மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மந்திரன் ஆடி போற்றி இந்தனுக்கு ஆரம்ப ஆனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி தேவார் வல்குடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிதா போற்றி கண்ணார் உரித்த கல்நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் எந்தனுக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடறிக்கலையும் எந்தாய் போற்றி ஈத போற்றி நிறைவ போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே விருதே போற்றி விருதே சரண விருதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சனை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிவை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு அடிய இறைவா போற்றி மூவேழும் சுத்தம் முரணூறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி ஊரை உணர்விறந்த உருவ போற்றி ஆ அழகே போற்றி அருமையின் எளிய அழகே போற்றி கருமுகிலாகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கட சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில்ல ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானேர் நோக்கி மணாளா போற்றி வானகத்து அமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அடிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் நத்தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி இடைமறு குறையும் எந்தாய் போற்றி தடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் நன்னா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்த போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றிங்கு அரியேன் போற்றி குற்றாலத்தியம் கூத்தா போற்றி கோவழி மேவிய கோவே போற்றி இங்கோய்வனயம் என்றாய் போற்றி பாங்கார் பழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் சொல்லு அப்பா போற்றி இத்தி தன்னில் கீழு கீழு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர் இறைவா போற்றி ஏனக்குருளை கருணினை போற்றி மானக்கையிலே மறையாய் போற்றி அருள வேண்டும் அம்மான் போற்றி இருள்கடை அருளும் இறைவா போற்றி தழந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்குள கருத அருளாய் போற்றி அஞ்சே நின்றுங்க அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிவலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாளா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தே நாயேன் அடியேன் போற்றி இறங்கு சுழலும் ஈசா போற்றி கவித்தலை வேதிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி கலையார் அருகே தரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பவர் புவனத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோளா முத்தச் சுடரே போற்றி ஆளானவர்கள் அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி பேராயிரமுடை பெம்மான் போற்றி தாடி அருகின் தாராய் போத்தி நீலொடி ஆகிய நிறுத்தா போத்தி சந்தனச்சாந்தின் சுந்தர போத்தி சிந்தனைக்கரிய சோமே போத்தி மந்திர மாமலை மேயாய் போத்தி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலி முலை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடன் மீமிதை நடந்தாய் போற்றி கருங்குருவி கண்டு அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுறப் பயந்த பாவக போற்றி அரி அடியோடு நடு ஈரானாய் போற்றி நரகொடு சுபக்கும் நானிலும் புகாமல் பரகதி பாண்டியர் கருளினை போற்றி ஒளிவர நிறைந்த உருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கடுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவாரும் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொன்னாலே கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போற்றி போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சைதே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி

கயதய போற்றி கயதய போற்றி கயதய போற்றி நம பார்வதி இந்த நான்கு அகவல்களும் நிறைவு பெற்றன அடுத்தது நூறு பாடல்களை கொண்டது திருச்சதகம் என்று ஒரு நூல் வரலாறுல என்ன சொல்லுகிறார்கள் நாலஞ்சு அடியார்களோட மாணிக்க வாசகரையும் ஆட்கொண்டார் சிவன் இந்த நாலு அடியார்களையும் என்ன பண்ணினார் திருப்பெருந்துறையில ஒரு தீர்த்தத்துல ஒரு தீய உண்டாக்கினார் சிவன் அந்த மாணிக்க வாசகரை தவிர பாக்கி எல்லாரையும் அந்த தீயில மூழ்கி நீங்கள் சிவலோகத்துக்கு வருக என்று உத்தரவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் அது போறதை இவர் பார்த்திருக்கிறார் பார்த்துட்டு கதற ஐயோ என்ன விட்டுட்டியே என்ன விட்டுட்டியே என்ன விட்டுட்டியே இப்ப நாம என்ன பண்ணுவோம் பந்தியில உட்கார்ந்து சாப்பிடும் போது எல்லோருக்கும் ஒரு லட்டு போட்டு நமக்கு போடலன்னா அட பைத்தியக்காரா எனக்கு லட்டு போடலன்னு கேட்போமே தவிர சிவலோகத்துக்கு போகணும்னு நமக்கு வேணா வருமா எனக்கு இல்ல உங்களுக்கு எப்படியோ இல்லையா என்ன விட்டுட்டியே என்ன விட்டுட்டியே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்னானா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இருக்க வேண்டிய வேலை இருக்கு உன்னுடைய பணி கொஞ்சம் இருக்கிறது இங்கே பூ உலகத்திலே அதற்காக உன்னை இருக்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னானா சுவாமி அப்போ சொல்லியும் கூட ஆண்டவன் அசரீதியாக அப்படி சொல்லியும் கூட இவருக்கு அந்த மனம் பொருட்கள் ஐயோ நாமனும் சிவலோகத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு எண்ற எண்ணி இந்த திருச்சதகம் என்ற அற்புதமான நூறு பாடல்களை சுவாமி பாடியிருக்கிறார் நமக்கு நெஞ்சு போதுமா வாய் போதுமா இதெல்லாம் பாடுறதுக்கு நெஞ்சும் போராது வாயும் போராது போற்றி போற்றி போற்றி போற்றி எத்தனை வருகிறது நமக்கு வாய் பத்துமா பத்தல அல்லவா அந்த சிவஞானத்தை நிலைத்து அவர் கதறிய பாடல்கள் இது படிக்கவாவது நமக்கு பரமேஸ்வரன் அருள் கொடுத்தானே என்று மகிழ்வோமாக மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தகுந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே உடையாய் என்னை கண்டுகொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் அடியாரோடு அல்லால் நரகம் புயினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் நிறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மனநிலவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன வேத எஞ்ஞான்று கொல் சாவதுவே ஆன சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்கின்று நஞ்சவஞ்சி ஆவையந்தாய் என்று அவிதாவிடும் நம்மவர் அவரே மூவரந்தே எப்பிரானுடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரந்தே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலம் கண்மலரிட்டு முத்தாது இறஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திருவெய்திட்டிலேன் திருவடிக்காம்பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எம்பரம்பரனே பறந்து பல்லாய் பலரிட்டு பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சி இறந்த எல்லாம் எவக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளும் கறந்து நின்னா கல்வனே நின்றன் வார் கடற்கு அன்பு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி தாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பானன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்கின் உழிதரு காலத்த உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமும் காத்து எம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி உள்ளோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான் அவன் எம்பிரான் என்ன நான் அடியே என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பினான் என்னை நீ செய்த நாடகமே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் உருகத் தந்தருள் எம்முடையானே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் ஊனேயும் பெரி வேண்டேன் மன்னாழ்வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர்த்தொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றே வருந்துவனே வருந்துவன் என் மரப்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல்ல மலர் புனையேன் ஏத்தேன் நாட்கழும்பு ஏற பொருந்திய பொற்றினை குனித்தாய் அருளமுதம் புரியாயேன் வருந்துவன் அத்தமியேன் மற்ற என்னே நான் ஆமாறே ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமானை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேடி கோமான் என் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் புத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுரானே சார்வானே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனவென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மது கரமுரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பருவுவனே யானும் உன்னை பருவுவனே பரவுவார் இவையோர்கள் பாடுவன நான் வேகம் குறவுவார் குடல் மடவாள் கூர்மையாள் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கடல் நிகழ காண்பாரோ அறியானே அறியானே யாவர்க்கும் அம்பரவ அம்பலத்தியம் பெரியானே சிறியேனே ஆட்கொண்ட பெய்கடற்கு விரையார்ந்த மலர் தூவேன் வியந்து அலறேன் நயந்து உருகேன் கரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே வேனில் வேல் வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைந்து பதைத்து உருகும் பால் நெஞ்சே ஊனலாம் நின்று உருகப் புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே மாளா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாம காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே வெள்ளந்தாள் விரித்தடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு புனலுக்கு மேலாக பதைத்து உருவும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையிலே நீ கொடுத்த அருளுக்கு அழுகறதுக்கு எனக்கு ரெண்டு கண்ணு போருமா எனக்கு அழறதுக்கு ரெண்டு கண்ணு போறாதே இந்த உடம்பெல்லாம் கண்ணை கொடுத்தையா உன்னை நினைத்து நான் அழுவதற்கு நீ கொடுத்த நன்மையை நினைத்து அழுவதற்கு இந்த ரெண்டு கண்ணு எனக்கு போறாது உடம்பெல்லாம் கண்ணாய் கொடுத்தாயா நீ வினையிலே கிடைந்தேனை கூந்து நின்று போது நான் வினைக்கேடம் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அலைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தே அலரிடேன் உலரிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதல் அந்தமாயினானே ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினே நாதலையும் நோக்கிக் கண்டும் நாதனே நான் உனக்கு நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுவேனே என் சொல்லி பேசுகிறேனே பேசிற்றாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசித்தான் திருநீரே நிறைய பூசி போற்றி எப்பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்கொண்டே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தானே வண்ணந்தான் செய்யதன்று எளிதே அன்று அநேகன் ஏகன் அணுவணு அணுவணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கணர்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே உன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினைனின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கும் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தன மலை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேலி தனிச்சுடரே இரண்டு மிலி தனியனேற்கே உன்னை தந்தனை தனியனேன் பெரும் பிறவி பவ்வ செவ்வ தடும் தடம் திரையால் எட்டுண்டு பற்றொன்றின்றி தனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவில் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தமில்ல மல்லக்கரை காட்டி ஆட்கொண்டாள் மூர்க்கனே ஆ கேட்டாரும் அறியாதான் கேடு ஒன்று இல்லான் கிணையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் பிடித்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்செய்தானே வித்தைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதலடியார் தம் அடியனாக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதமூறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரடலாய் அந்தமாய் அப்பா நின்ற செட்டி மாமரர் புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே தேவர் கோவறியாத தேவதேவன் செடும் முடிர்கள் பயந்து காப்பு அடிக்கும் மற்றை மூவர் கோனாய் என்ற முதல்வன் மூர்த்தி மோதாதை மாதாடும் பாகத்து எந்த யாவர் கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாவர் கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவங்க அடியார் அடியாரோடு மேன்மேலும் குடைந்து ஆடி ஆடுவோமே ஆடுகின்ற கங்கையான் கடற்கு அன்பு இல்லை என்று உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை மலர் சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை செய்வதொன்றறியேனே செய்வதொன்று அறியிலே அறியேனே அறிவில்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டான் அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானே பிரிவில்லாத இன்னருள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிணநெஞ்சே மாறாடுதி பிணநெஞ்சே நெஞ்சே கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே மாறி நின்று என்னை கடக்கிடந்தனையை எம் மதியிலி மடநெஞ்சே கிண்டிலம் இனி உன்னை சிக்கன சிவனவன் திறன் தோல்வேல் நீறு நின்றது கண்டனையாயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசிது கேட்கவும் இல்லேனே பெற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடினாயேனை விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமன திருப்பாதம் முற்றிலா இளந்தளிர் பிரிந்திருந்தும் நீ உண்டனையெல்லாம் முன் அற்றவாறும் நின் அறிவும் பெருமையும் அளவருக்கில்லேனே அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவருக்கு நின்று ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும் உலகருத்து நினைந்து உள்ளம் பெருங்கடன் செய்ததும் இல்லை நெஞ்சே பழகருத்து உடையான் கடல் பணிகளை பரகதி புகுவானே புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் புகப்போதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும் இந்தனின் மற்ற இதற்கு என் செய்கேன் வினையேனே வினை என்போருடையார் ஆர் பிறர் உடையான் அடினாயேனை தினையின் பாகமும் பிரிவது பிரிக்குறிப்பன்று மற்ற அதனாலே முனைவன் பாதம் நன்மலர் பிரிந்து முனைவன் பாத நன்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டிலேன் தலை கீறேன் இளையன் பாவனை இரும்பு கல்மனம் செவி இன்னதென்று அறியேனே ஏனையாவரும் எய்துதலுற்று மற்ற இன்னதென்றறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பினின் தேரலை சிவனை என் சிவலோகக் கோனை மானன நோக்கிதன் கூறனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே உயிர் ஓயாதே ஓய்விலாதன உவமனில் இறந்தன பொன்மலர் தாழ் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிறேன் பின்வரை உருள்கிறேன் செழுங்கடல் புகுவேனே வேனில் வேள் கணை கிழித்திட மதி சுடுமது நினையாதே அது தன்னை நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிநிடை மத்திடுதயிராகி தேனிலாவிய திருவருள் புரிந்தயன் சிவநகர் போக புகப் போகேன் ஊனிலாவியை ஓம்புதற் பொருட்டிலும் உண்டு உடுத்து இருந்தேனே இரு கையானை ஒத்து இருந்து என் உள்ள கருவையான் கண்டிலேன் கண்டதவ்வமே வருக என்று பணித்தனை வானுளோர்க்கு ஒருவனே கிட்டேன் கிற்பன் உண்ணவே உண்டு ஓர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அலி உன் என்று அருகிய ஓங்கிலை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டினேன் என்ன கண்மாயமே மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்று கொல் காண்பதே உன்னை என்று கொல் காண்பதே காணலாம் பரமேகத் திறந்ததோர் வானிலா பொருளே இங்கோர் என் படித்தாக்கியை விட்டு உன்னை போடுமாறு அறியே புலன் போற்றியே போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பார் அழைக்க ஏற்கின்றேன் ஏற்று வந்து எதிர் தாமரை தானுறும் கூற்றம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே அன்னை அன்பரிப்பூய் பணி கள்ளும் வண்டும் அற மனக்கொந்தையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போல் இந்த எந்தையே எந்தையாய் எம்பிரான் மற்ற யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிதான் தனக்கு அகுதியிலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார நேரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே ஓம் நம சிவாய சிவாய நமவோம் शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றல்ல பொல்லா நாயானை நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே நினைக்க மாட்டேன் கண்டாயே சேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே செய்வதொன்றும் அறியேனே செய்வது அறியா திருநாயேன் செம்பொற்பாத மலர் காண பொய்யர் பெரும் வேறு அத்தனையும் பெருதற்குரியேன் பொய்யில்லா மெய்யர் பெரியார் மலர்பாதம் ஏவக்கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே போரேரே பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேயாளோடு வந்தருட அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாகம் சேரக் கண்டும் கண்கட்ட ஊரேரா இங்கு வேணும் கொடியேன் உயிர்தான் உணவாதே உலவாக்காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்து இங்கு உன்னை காண்பான் பலமா முனிவர் அணிவாட பாவியேரை பணிகொண்டாய் பாவியேரை பணிகொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உன்னை காண்பான் உன்னை காண்பான் அளவானுக்கும் நிற்கும் என் கொண்டு எழுகேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மானேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே செந்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவாரின் கடல் கூட ஊனார் குழுக்கூடு இது காத்து இங்கிருப்பதானேன் உடையானே உடையானே உடையாரே நின் தன்னை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டுங்கு ஊர்நாயின் கடையானே உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஊர்நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் இது காப்பது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே உன் அடியாரை துடித்தவாறும் சோராமல் சோரனே நீங்கு ஒருத்திவாய் துடித்தவாறும் துகிலிடையே சோர்ந்தவாறும் முகங்குருவே பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடந்தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணனின் தெளிவை ஒளியை தெளிந்தாகம் ஓனை உருக்கும் உடையானை கும்பரானை வம்பனே நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையே தன்மையாம் என் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருவேணி எந்த எங்கு புகுவேனே எங்கு புகுவேனே புகுவேன் எனதே நின் பாதம் போற்று அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணமில்லா நாயினேன் நெகும் அன்பில்லை நின்னை காண நீ ஆண்டாய் அருள அடியேனும் தகுவனே என் தன்மையே என்றாய் அந்தோ தரியேனே நம பார்வதி மாணிக்க வாசகர் திருவாதூர்ல பிறந்தார் நன்றாக படித்திருந்த அப்பெல்லாம் நல்லா படிச்சவங்களுக்கு தான் பந்திரி பதவு கிடைக்கும் இப்போ கொஞ்சம் இப்ப வேற வேற வாய்ப்புகள் இருந்தா மந்திரியா போயிடலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி சரி நிறைய பேர் படித்திருந்ததுனால பாண்டியன் இவரை மந்திரியாக ஏற்றுக்கொண்டான் அதே மாதிரிதான் சேக்கிரார் பெருமானும் நிறைய படித்திருந்ததுனாலதான் அவர் முதல் மந்திரியாக ஏற்றுக்கொண்டான் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி முதல் மந்திரியாக இருந்தார் வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறார்கள் வரலாறு சில பேர் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு உண்டு என்று சொல்லுகிறவர்களும் உண்டு அந்த அபிப்பிராய பேதம் எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அதுல ஒன்றும் இல்லை நாம ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பனும் குழந்தையும் ஒரு ஹோட்டலுக்கு போனேன் சாப்பாடு இட்லியா குண்டா இட்லி குண்டாமா பிள்ளை முருக தோசை உண்டாமா என் பிறந்தவன் தானே அவள் இதே எண்ணம் தானே அவனுக்கு இருக்கணும் இல்ல பாத்தீங்களா ஆமா மகாத்மா காந்திக்கு முதல் பையன் ஒரு தினசானவன் ஆமா கஸ்தூரிபா கஸ்தூரிபா வந்து மகாத்மா காந்தியை விட ஆறு மாசம் மூத்தவங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கஸ்தூரிபா மகாத்மா காந்தியினுடைய மனைவி ஆறு மாசம் மூத்தவர்கள் இப்பவும் நம்மள்ட இருக்கு ஒரு மாசம் ஆறு மாசம் மூத்தவங்களா இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இருக்கு அது மாதிரி அவர் மூத்த குழந்தை ஒரு தினசா நடந்துகிட்டு இருந்தாரு மகாத்மா காந்தியை கேட்டாங்க இந்த பையன் இப்படி இருக்கானே நீங்க எப்படி இருக்கீங்களே இந்த பையன் இப்படி இருக்காங்க நான் சின்ன பிள்ளையில அப்படி இருந்தேன் அதனால அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாறுபாடான எண்ணங்கள் அது வர்றது சகஜம் அதுக்காக நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆக இவர் மந்திரியா இருந்தார் மந்திரியாக இருந்தாரே தவிர இவருடைய உள்ளம் பூரா சிவனருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னே எண்ணி இருந்திருக்கு இருந்துட்டு பெரிய பதவியில இருந்தும் கூட சிவனருளை பெறுவதற்கு என்ன வழி கொண்டே இருந்திருக்கிறாரு அந்த எண்ணம் நினைவேறுவதற்கு என்ன வழி எப்பொழுது கைகூடும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாரு பாண்டியன் ஒரு உத்தரவு போட்டான் குதிரை பட்டாளம் நம்மள்கிட்ட குறைச்சலா இருக்கு இவன் நிறைய பொண்ணு எடுத்துட்டு போய் வாங்கி கொண்டு வா அப்படின்னு பொண்ணு எடுத்துட்டு போனார் காட்டு வழியா போயிருக்கிறார் போல இருக்கு இந்த எண்ணம் அவருக்கு இருந்ததுனால சிவன் நினைக்கிறான் சரி சரியான ஆளு இவன் இவனை விடக்கூடாது இவனை பிடிச்சு போட்டாதான் நமக்கு நல்லது என்று எண்ணி இருக்கிறான் இவர் நினைச்சார் அவர் நினைத்தார் உன்னை நினைவாரை நினை கண்டாய் அப்படின்னு சொல்லுவார் அப்பர் உன்னை நினைவாரை நீ நினைத்து விடு அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்பதும் ஒரு சொல்லு உங்களுக்கு தெரியும் இவர் என்ன நினைத்தார் சிவ சிவனருளை பெறுவதற்கு என்ன வசதின்னு நினைச்சார் இவன் இப்படி நினைக்கிறானே அதை நம்ம கொடுத்துட்டா என்னன்னா அவன் நினைச்சுட்டான் அவ்வளவுதான் திருப்பெருந்துறை அது ஆவுடையார் கோயில் என்று சொல்லுவார்கள் அதற்கு பக்கத்துல போயிருக்கிறார் இவர் அங்க சிவன் தென்முகப்பரமன் கோலத்திலே அமர்ந்திருக்கிறான் இவருக்கு அருள் கொடுத்தான் என்பதுதான் வரலாறு அது மாத்திரம் இல்ல அவருடைய திருவடி ரெண்டையும் இவருடைய தலைமையில சூட்டி இருக்கிறார் சிவனுடைய திருவடி இரண்டையும் மாணிக்கவாசர் தலையில சூட்டி இருக்கிறார் அதுக்கு ஒரு பாட்டு சொல்ற இணையார் திருவடி என் தலைமையில் சூட்டலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அப்படிங்கிறார் அப்போ ஆண்டவனுடைய திருவடி இவருக்கு சூட்டப்பட்டிருக்கு நாவுக்கரசருக்கும் அப்படித்தான் சூட்டினார் சிவன் சூட்டினான் இல்லையா நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல என் திருவடியை சூட்டு என்றுதான் கேட்டார் நாவுக்கரசர் அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் கிடைச்சது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு இதுல திருவதி வேட்டாந்தத்துல படுத்திருந்தார் படுத்து தூங்கிட்டு இருந்தார் சிவன் தானே போய் தன் அந்த திருவடியை அவர் தலைமையில சூட்டினான் சுந்தரருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அது அவர் கேட்டு கிடைச்சது இவருக்கு கேட்காமலேயே கிடைக்குது சுந்தரரும் சிவனும் ஒன்று சிவனே சுந்தரன் சுந்தரனே சிவன் அல்லவா ஆனதுனாலே அப்படி இவர் இந்த திருவடியை இவருக்கு சூட்டி இருக்கிறார் அதைத்தான் அவர் சொல்றார் இணையார் திருவடி என் தலைமையில் சூட்டலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அணையார் புறத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாடன் திரு சீர்பாடி பூவல்லி கொய்யாமு என்பது பாட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை மிகுதி திருவாசகம் என்பது அது ஒரு பெரிய தேன் தேனை சாப்பிட்டா எப்படி உடல் நன்றாக இருக்குமோ அது போல என்றும் சொல்லுவார்கள் அதனால நான் பன்னிரண்டு மணிக்கு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்ற வேண்டியவன் எனக்கு கொஞ்சம் ஆசை மிகுதி எதுல இந்த தேவார திருவாசகங்களே மக்கள்கிட்டயே பரப்பி விட வேண்டும் என்றுதான் நான் எண்ணினேன் எண்ணினேன் அதற்கு என்னென்னமோ செய்து கொண்டிருந்தேன் கடைசியாக எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த டேப்ல பாடி வைடான்னு சொல்லிவிட்டான் அந்த பிரசாதம் தான் எனக்கு கிடைத்தது எத்தனையோ ஊர் தமிழன் எங்க இருக்கானோ அங்க போல அந்த டேப் போயிடுது அத்தனை பேரும் கேட்டு மகிழ்கிறார்கள் அது எனக்கு ஒரு பெரிய திருப்தி என்னுடைய சம்பாத்தியத்தை நான் இரண்டாவதத்தான் கருதுகிறேன் முதல் தரமாக நான் எண்ணுவது இது தேவாரம் எல்லாரும் போய் சேர்ந்ததே அது போருமானது என்றுதான் நான் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு சம்பந்தர் பூரா முடிஞ்சது அப்பர் பூரா முடிஞ்சது சம்பந்தர் பூரா முடிஞ்சது சுந்தரர் முடிஞ்சது மாணிக்க மாணிக்க தான் முதல்ல எடுத்தது எத்தனையோ காப்பிகள் இந்த திருவாசகம் பிரிண்ட் ஆகி போயிடுது ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது நூத்துக்கணக்கில் போய்விட்டது தேவாரத்தை விட திருவாசகம் தான் நிறைய போயிருக்கு அப்ப தமிழ் மக்கள் திருவாசகத்தை அவ்வளவு விரும்புகிறார்கள்னு அர்த்தம் இல்லையா ஆமா அது அவர்களுடைய ரத்தத்துல ஊறுகிற அருள் அது இப்ப அப்பர் பாடிட்டு இருக்கிறேன் எழுபத்தஞ்சு கேசட் ஆகும் அறுபத்தி ரெண்டு பாடிவிட்டேன் இன்னும் ஒரு பதிமூணு பாடணும் அது அப்படி என்னுடைய இதனாலதான் காலதாமதம் ஆகிறது வேற ஒண்ணும் இல்லை நான் தான் அதற்கு காரணம் நான் காரணம் சொன்னா அது என்னுடைய உடல் தான் காரணம் என்ன வயசாயிட்டு தான் இருந்தனால அது கொஞ்சம் ஆமை வேகத்துல போகிறது இருந்தாலும் மாசம் மூணு ரெண்டு பாடிபடுறேன் இப்ப அறுபத்தி ரெண்டு பாடிவிட்டேன் இன்னொரு பதிமூணு பாடி அவ்வளவும் பாடி வைக்கணும்னு சொன்னா உங்களுக்காகத்தான் இல்லையா ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அதே முறையில தான் இந்த தேவார திருவாசகத்தை பரப்பணும் எல்லாருக்கும் போய் சேர செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தமிழ் சிச்சங்கத்தை கேட்டு நான் இதை வாங்கினேன் அப்படி வாங்கும்போது நான் அதில் ஒன்று எழுதியிருந்தேன் ராமையாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து நடத்துவோம் இல்லையா நிறுத்தி விடுவோம்னு எழுதுவேன் ஆமா நீங்கள்லாம் கேட்கறீங்கன்னு சொன்னோன்னா அதை நீட்டினேன் தமிழிசை சங்கத்தாரும் அதற்கு ஆம் போட்டார்கள் எத்தனை நன்றி சொன்னாலும் அவர்களுக்கு அது தகாது ஆமா நம்ம தமிழ்நாடு பூரா பாடி பார்த்தவன் நான் பாடாத பட்டி தொட்டியே கிடையாது அங்கெல்லாம் ஏனோ தானோன்னு தான் கேட்பார்கள் நீங்க இப்ப நான் ஒன்றரை மணி நேரமா நான் மூச்சு விடாம பாடிக்கிட்டு நீங்க மூச்சு விடாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நான் கட்டிக்கிறேன்னா நீங்க கட்டிக்கீங்களா நீங்க தான் கட்டிக்கிறீங்க அல்லவா ஆமா அதனால கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பன்னிரெண்டரை மணிக்கு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுவேன் நண்பர் ராமையாகிட்ட நான் அந்த பர்மிஷனை ஒரு பத்து நாளைக்கு முந்தையே வாங்கிவிட்டேன் ஐயா ஒரு அரை மணி நேரம் கூட்டி கொடுங்க அப்படின்னு பரவாயில்ல நீங்க ஆசைப்படுறீங்க செய்திருங்க அப்படின்ட்டு இல்லையா ஆமா அது அவ்வளவு சீக்கிரம் சொல்றாருன்னு சொன்னா என்ன அர்த்தம் சரி நல்லா நடக்குது நடக்கட்டும்னு அவர் நினைக்கிறார் அல்லவா அந்த எண்ணத்துக்கு நாம எப்பொழுதுமே நன்றி செலுத்த கடமை உண்டும் வாழ்க என்று நாம் தமிழ் சங்கமும் வாழ்க என்று வாழ்த்தி விடுவோமாக தரிக்கிறேன் தரிக்கிறேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் உடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்மரோர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொண்டில்லை போற்றியோ நமச்சிவாய புறம் எல்லாம் என்னை போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய தயதைய போற்றி போற்றி போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொண்டும் ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாகம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றி நின் கருணை வெள்ள புது மது புவன நீர் தீ காற்று யமானன் பானம் இருசுடற் கடவுளானே இருசுடற் இருசுடற் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது கலைந்துட்டு ஒல்லை உம்பர் தந்தருள் போற்றி சடையுடைய கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கண் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊதி போற்றி இங்கி வாழ்வாத்த இல்லேன் எம்பிரான் இழித்துட்டேனே இழித்தனன் என்னையானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திரேன் உன்னை என்னை ஆளுடை பாகம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடவை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி கொம்பர் நாட்டு எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவர் அவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பரவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை உருவ போற்றி ஒருவனே போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருகையன் தன்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி கருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி

போற்றி வார்ந்த நஞ்சு அயன்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்ந்த என் பாதம் நாயேற்கு அருள வேண்டும் போற்றி போற்றி புவர நீர் தீ காரொடு வானமானாய் போற்றி எல்லா எல் எவ்வுயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிருமையானாய் போற்றி ஐம்புலன்கள் இல்லை புனவிழா புணர்க்கையானே புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு புண நோக்கினாய் புணர்ப்பதன் தந்த போது என்னோடு என்னோடு எண்ணிதாம் புணர்ப்பதாக அண்டிதாக அன்பு நின் கடற்கண்ணே புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே தானா வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் ஏக நின் கடல் இணையலாதிலேன் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலி கண்ணேயாக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே ஐய நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை பொய்மையேன் என் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்கா வந்து நின் கடற்கண்ணே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே வேண்டும் நின் கடற்கண் அன்பு பொய்மை தீர்ந்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனே ஆவ என்று அருளினி பூண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டும் ஆண்டும் வந்து வந்து மன்னனின் வணங்கவே வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நாங்கும் ஓரமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றொரு உண்மையின்மையின் வணங்கு யாம் விடேங்களல்ல வந்து நின்று அருளுதற்கு இணங்க கொங்கை மங்கை பங்கா என்கொலோ நினைப்பதே என்கொலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை நினைப்பதாக சிந்தை சொல்லும் எல்லையே வாக்கிய எல்லையே வாக்கினால் கட்டனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்கவே அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கில எனத்தனைத்தது எப்புறத்தது எந்த பாகம் எய்தவே எய்தலாவதென்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு உய்தலாவதென்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு இதலாத நின்கண் ஒன்றும் வண்ணமில்லை ஈசனே ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதமின்மை பேதையேன் என் எம்பினான் நீச ஏகனே நீ ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களான முந்தையார காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் வென்று ஐயா விழுந்திலேன் உள்ளம் வெழ்கிலேன் விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னும் எய்தலுற்று இருப்பனேன கருப்பு நெஞ்ச வஞ்சமேனை ஆண்டு கொண்ட நின்றதால் கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகாவும் நெருப்பு உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டதாயினும் விருப்பும் உண்டு நின்கண் என்கண் என்பது என்ன விச்சையே விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய் இச்சைக்கானார் எல்லாரும் வந்து உந்தாள் சேர்ந்தார் அந்த சரித்திர பகுதி உனக்கு இச்சைப்பட்டவன் எல்லாம் அழைத்து கொண்டு விட்டாய் இவன் முளைக்காத வித்து தண்டம் அப்படின்னு என்ன விட்டுட்டியா உள்ளபடியே சொன்னவன்னா இவர் தான் முளைக்கிற வித்து முளைத்த வித்து இல்லையா சுவாமியினுடைய ஆற்றாமையினால அப்படி சொல்றார் விச்சுக்கேடு விச்சுக்கேடுனா வித்துக்கேடு வித்து தான் வித்து விச்சு என்று வருகிறது இது இது முளைக்காது அப்படின்னு விட்டு விட்டுட்டியா அப்படின்னு கேட்கிற சுவாமிய விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தார் காணார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் செய்கிறேன் பேசாயே பேசப்பட்டேன் என் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதா ஆசைப்பட்டேன் அடியே நல்லேன் கொல்லோ தாம் என்னை ஆண்டிலை கொல்லோ அடியாரானார் எல்லாரும் உன்தாள் சேர்ந்தார் அடியாரில் அடியாரானார் எல்லாரும் உன்தாள் வந்து உன்தாள் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோக கடியே உன்னை கண்ணார காணுமாறு காணேனே ஆ காணுமாறு காணே உன்னை அண்ணா கண்டே பாடே பேசி என் தன்னை படுத்ததன்ன பரஞ்சோதி ஆடே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏனான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மானே நோக்கி உடையாள் பங்கா மறையீரறியா மறையோனே தேனே அமுதே சிந்தை கரியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் போனே சிறிதே கொடுமை பறைந்தே சிவமா போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்ல வல்லேனல்ல வண்ணம் பெறவே அறவே நின்று சேர்ந்த அடியார் மற்றொன்றறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனேரின் தாழ் சேர்ந்தே தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ்னை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறவே போந்தேன் யான் ஊராமி விலக்கி நினைக்க குருட்டாமலை தாங்கு ஒன்றாள் அன்புக்கு ஆராடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே அழுதேன் நின்பான் அன்பார் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே அன்னார் பின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பழிகேறி பணிவார் விழி தீர்த்தருளி பழ பிரசாதம் கொடுத்தி அதுவும் அரிதந்தார் தனியார் மூங்கிலன ஏன் வினையை பொடியாக்கி தனியார் பாதும் வந்து உன்னை தாராய் பொய் மெய்யானே யானே பொய் என் அன்பும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கருப்பின் தெளிவே சித்திக்கும் மாறி அருளால் அடியேன் உன்னை வந்து உருமாறே மாறிலாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர் தாடி அதனை வேலாப்பட பரிசு பெற்ற நின்மைமை அன்பரும் வெய்வெய்வேயினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மே ஆ மயிலங்கு கண்ணி பங்கனே வந்து என்னை பணிகொண்ட பின்மழ கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அறிய என்று உன்னை கருதுகின்றேன் மெயிலங்கு வண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பருண் மெய்மை மேவினார் பொய்யிலங்கு என்னை புகுதவிட்டு நீ போவதோ சொன்னாய் பொருத்தமாவதே பொய்யிலங்கு என்னை புகுதவிட்டு நீ போவதோ சொன்னாய் பொருத்தமாவதே பொருத்தமின்மையேன் பொன் பொய்மை உண்மையேன் போத என்றென்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையே வஞ்சம் உண்மையே பாண்டிலே மனம் கமலபோதனே அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருடைய இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிதான் பம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே இல்லை நின் கடற்க அன்பு அன்பு என் கண்ணே ஏலவேலும் மலர்குடலி பங்கனே கல்லை மின் கனியாக்கும் வித்தை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை என் செய்கிறான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி வீழவும் அறிவில்வானனே வானநாடரும் அறியுணாதனி மறையிலேயும் தொடருணாதனி ஏனை நாடரும் தெரியுணாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவ உருகி நான் உன்னை பருக வைத்தவ ஞான நாடகம் ஆடுவித்தவ நைய வையகத்து உடைய விச்சையே விச்சதிந்தி விச்சதிந்தியே விளைவு செய்குவா வாங்குவாய் விண்ணும் மண்ணகம் முழுகும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனே உன் கோயில் வாயிலை பிச்ச நாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்தோ நச்சுமா வரமாயினும் கொன்னார் நானும் அங்கனே உடைய நாதனே என்ன பொருள் நான் ஒரு நச்சு மரம் நீ என்ன வளர்த்துட்ட இல்லையா நச்சு மரத்தையும் கொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிதான் என்ன வச்சிருக்கியா நீ கேள்வி உடையநாதனே போற்றி நின்றனார் பற்று மற்றனுக்கு ஆவதுண்டினி உடையனோ பணி போற்றி உம்பரார் தம்பராபரா போற்றி யாரினும் உடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகநெக அள்ளூறு தேன்கொப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உன்னை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே என்னை வைப்பதோ சொன்னாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே மன்னை எம்பினான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னை எம்பினான் வருக என்னனை முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் பின்னை எம்பினான் வருக என்னனை பெய்கடற்கண் அன்பா என் ஆவினால் பண்ணை எம்பினான் வருக என்னனை பாவநாச என் சீர்கள் பாடவே பாட வேண்டும் நான் போற்றி என்னையே பாடி நைந்து நக்கு ஆட வேண்டும் நான் போட்டி அம்பலத்து அம்பலத்து ஆடும் நின் கடற்போது நாயினே கூட வேண்டும் நான் போட்டி புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யெல்லாம் கூட வேண்டும் நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி நின்மைய மெய்யரே நான் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டேன் திரு குருந்த மரத்துங்கீழே இவரை ஆட்கொண்டார் அந்த குறிப்பு அதுதான் இருக்கிறது நான் சொல்லுவதை தவறாக சொல்லிவிட்டேன் குருந்த மரத்தடியில இருந்த கோலம் மறைந்து விட்டது இந்த அடியார்களும் போயிட்டாங்க இவரும் போயிட்டார் அந்த உருவத்தை காணல காணல என்ற ஆதங்கத்துலதான் இந்த திருச்சதகம் பாடியிருக்க அந்த தழல்ல மூழி அந்த அடியார்கள் எல்லாம் போனது இவரை தன்னை கூப்பிட்டுக் கொள்ளியன்னு வருத்தப்பட்டு பாடினது அடுத்ததுல நீத்தல் விண்ணப்பம் என்பதை நான் உங்களுக்கு தவறா சொல்லிவிட்டேன் இல்லையா அப்ப இந்த சதகம் என்பது இந்த குருந்த மரத்தடியில் இருந்த கோலம் மறைந்து விட்டது அது மறைந்து விட்டதே என்று சொல்லிதான் ஆதங்கத்துல நூறு செய்யுள் படிக்க அப்படி அடியார்களை மறுபடியும் கூட்டு கொண்டதுதான் அந்த உத்தர கோசமங்கையிலன்னு நினைக்கிறேன் பார்த்தோம் உத்தரகோச மங்கையில உத்தரகோச மங்கையில தான் அந்த ஏனைய அடியார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டார் இவரை மாத்திர விட்டுட்டார் என்று நான் சொல்லியிருக்கணும் அப்போ பாடினதுதான் இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பது ஐம்பது பாடல் முன்னே பூரா அகவல்கள் அதுக்கப்புறம் நூறு பாடல் இப்ப இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பது ஐம்பது பாடல் இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் தான் எனக்கு இருக்கிறது எந்த பாட்டுல ஏழு நிமிஷம் முடிகிறதோ அத்தோட நான் நிறுத்திக் கொள்வேனாக நான் உங்களை மிகவும் ரொம்பவும் சோதிக்க மாட்டே சிரமத்துக்கு உள்ளாக்க மாட்டேன் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் இந்த விட்டெழுதி கண்டாய் விட்டெழுதி கண்டாய் என்ற சொல் இந்த ஐம்பது பாட்டிலையும் வருது என்னை விட்டுடாதே என்னை விட்டுடாதே என்னை விட்டுடாதே எவ்வளவு அந்த நெஞ்சத்துல ஆற்றாம இருந்தா சொல்லியிருப்பாங்க ஐம்பது பாட்டிலும் என்ன விட்டுறாதே என்ன விட்டுறாதே என்ன விட்டுறாதே மிக அருமையான பகுதி இது கடையவனே நீ கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய் விரல் தோல் உடையவனே மன்னூத்தர கரதே தடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே கொள்ளேர் விளவகனா தொடங்கையர் கொவ்வை செவ்வாய் வெள்ளேரினும் விடுதி கண்டாய் வெள்ளேனினும் விடுதி கண்டாய் இரண்டாவது பாட்டில் விழித்தொழும்பில் உள்ளேன் புறமந்தேன் உத்தர கோதமங்கைக்கு அரசே கல்லேன் வந்தது எக்காரணமே காரூர் கண்ணியர் ஐம்புலன் ஆட்டங்கரை வரவாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூர் உரிவள் மன்னும் உத்தர போதமங்கைக்கு அறதே வளர்ப்பவனே என்னை வளர்ப்பவனே விடுதி கண்டாய் ஊர்கின் வளர்கின்ற என் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒழுகின்ற நேன்முடி உத்தர கோஷம் அங்கிச்சரசே தெளிகின்ற பொன்னும் இன்னும் அன்ன தோட்டச் என்னை விடுதி கண்டாய் என்னை விடுதி கண்டாய் செறிவாய் அருகால் உழுகின்ற பூமுடி உத்தர கோஷம் வந்திருக்கிறது படி நின்று நின் அருளாரமுது ஊட்ட மறுத்தனே மறுத்தனன் யான் உன் அருளறியாமையில் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டெழுதி கண்டாய் வினையின் தொகுதி உறுத்து என்னை ஆண்டு கொள் என்னை ஆண்டு கொள் உத்தர குந்தமங்கைக்கிறதே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்களும் பொய்யினையே பொய்யனே நீ பொருளன ஆண்டு கொண்டு ஒத்திக் கொண்ட மெய்யவனே விட்டெழுதி கண்டாய் விட்டெழுதி கண்டாய் விடமும் விடக்கு மையவனே மண்ணும் உத்தர தோஷமும் கேட்கிறது செய்யவனே சிவனே சிறியேன் பவம் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறு என் பிழையை என் சீரருள் என்குள் என்று வேர்க்கின்ற என்னை விடுதி கண்டாய் விரவ விரவ ஆர்க்கின்ற கார்விடை உத்தர கோதம் அங்கீக்கு ஈர்க்கின்ற அஞ்சோடு அச்சம் விரையேனை இருதலையே இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பு ஒத்து நின்னை பிரிந்த நீ விழுது கண்டாய் இதுல ஒரு உபமானம் சொல்றார் ஒரு மூங்கில் கம்பு அதுக்குள்ள குழாயா இருக்கும் ஓட்டை இருக்கும் மூங்கில் இது ரெண்டு பக்கமும் தீ பிடிச்சுக்கிட்டுது நடுவுல இருக்கிற அந்த எறும்பு என்ன செய்யும் அந்த மாதிரி துடிக்கிறேன்னா இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பு ஒத்து இணை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் என் மூலகுக்கு ஒரு தலைவர் மண் உத்தரகோதம் அங்குக்கிறதே ஒருதலை பூமிலை வேலன் வேல் வல நேந்தி பொலிபவனே பொலிகின்ற நின் தாழ் பூதப் பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டார் அழி தேர் விளறி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தர கோதமங்கிறது வழி வழி நின்ற தென்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே நான் திருவாசகம் முற்றுவதல் செய்யற இடத்துல எல்லாம் எல்லாரையும் திருவாசகம் எடுத்துக்கிட்டு வர சொல்லுவேன் ஏன்னு கேட்டா அது அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சிந்தை வேற ஒரு இடத்துக்கு போகாது திருவாசகத்திலேயே மூழ்கி இருக்கும் என்று நான் போன தடவை எனக்கு இப்படி முற்றுவதலாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை அப்புறம்தான் இந்த எண்ணம் எனக்கு வந்தது ஆனதுனாலே நீங்கள் அடுத்த தர வரும்போது உங்கள் கையில் இருக்கிற திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு வந்து விட்டீர்களே ஆனால் அதை நீங்க பார்த்து கொண்டே கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய ஆசையின் காரணமாக உங்களுக்கு திருவாசகத்திலே உங்களை நிறைய மூழ்கச் செய்து சிவனருளை பெறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இப்படி செய்து விட்டேன் தவறென்று எண்ணமாட்டீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் தமிழ் சங்கத்திற்கு நன்றியை செலுத்திக் கொண்டு பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வோமாக அடுத்த மாதமும் விட்டு போன பகுதியிலிருந்து படிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படியே செய்யலாம்னா நீங்க கைத்தட்டி விட்டீங்கன்னா சந்தோஷம் ஏன்னு கேட்டா நம்ம மத நூல் இது மேல்நாட்டுல இருந்து ஒருத்தன் தான் ஜியோ போப்புன்னு ஒருத்தன் அவன் இது அப்ப இருந்தவனை கேட்டான் உன்னுடைய மத நூல் என்னன்னு ஒருத்தனை கேட்டானா திருவாசகம்னு சொன்னானா அவன் ஜியு போப்பு தமிழ் படிச்சு விட்டு இந்த திருவாசகத்தை வந்து படிச்சு பார்த்துட்டு ஆஹா இது எலும்பையும் உருக்குதுன்னு சொன்னானா அந்த ஜியு போப்பு மேல்நாட்டவன் இல்லவா அப்படி நம்ம மத நூலை நீங்கள் கேட்க பண்ணணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் தவறாக எண்ணிவிட வேண்டாம் என்று சொல்லி பஞ்சாட்டரும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோமாக ఓం నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ శివాయ నమ ఓం నమ శివాయ శివాయ నమ శివాయ నమ శివాయ శివాయ నమో శివాయ నమో శివాయ నమో నమ పార్వతీ